பழக்கப்படுத்தல் நம்ம ஐயா திருக்கோவில் சென்று மீண்டு வருகின்ற வரையிலும் நாம நமக்கு பேசக்கூடாது பிள்ளைகளை ஏண்ட ராஜா அங்கெல்லாம் ஓடி விளையாடப்படாத ராஜா கல்லு மோதிடும்ப வீட்டை விளையாடணும் அங்க அம்பாச்சி அப்படின்னு சொன்னா தெரியும் அதான் இங்க இல்லவே இல்லையே இனிமேலாம் சொல்ல போறோம் செய்யலாம் அப்படியே ஆண்டவன் தான் அண்ணாமலையார் அடிக்கமலம் சென்றிருந்தீங்க அப்படி சொன்னார் சொல்லும் போது என்னுடைய கட்சி யாரு இலக்குவன் அவருக்கு அருமையா ராமனுடனே காத்திருக்கு சென்றார் அவருக்கு இருக்கின்ற பரமக சாலை எல்லாம் அமைத்துக் கொடுத்தார் அவர் சென்ற வரையிலும் கருத்து வரை இருந்தார் மீண்டு வருகின்ற பொழுது வந்தார் அப்படி வந்தவர் என்னுடைய இலக்குவன் எதிர் என்னுடைய என்னுடைய அந்த அந்த பட்டிமன் வந்து அப்படி புத்தி வந்துடும் என்னுடைய இலக்குவனர் இருக்கு ஏன்னா அவருடைய இலக்குவனர் அப்ப எங்களுடைய அனுமன் அர்த்தம் நாங்க நான் சும்மா இருமா யாரு இந்த பொழுது என்னன்னு கேட்டா எங்களுடைய இலக்கம் இப்படி எல்லாம் செய்தார் வந்து பரணசாலை போட்டார் எல்லாம் செய்தார் எதிர்த்து எங்களுடைய இலக்குவனுக்கு தொண்டு வளர்ந்தது எதிர்கட்சி அனுமானுக்கு வால் தான் வளர்ந்தது யாரு கீராஜா அது எந்த ஜாவா இருந்தாலும் அந்த பத்திமன்றம் வந்து அப்படி வந்துடும் அதுக்காக அந்த பக்கம் வணக்கம் நன்றி கோடி ரூபாய் கொடுத்தா கூட எமை நச்சுவாயன எதிரிகள் கோடி இட்டழைத்தாலும் தொடர்ந்து நான் மனுஷன் அதனால எம்மை நச்சு பட்டிமன்றம் பேசுகிறேன் ஒரு கோடி கொடுத்தாலும் வணக்கம் நன்றி ஏன் நல்ல பாத்திரங்களை குறை சொல்லணுமே அவன் படிக்காம என்ன பண்ணுவான் அப்ப ரெண்டு ரெண்டு ஆப்ப ரெண்டும் கரண்ட் ஆப்பேன்னு நினைச்சிட்டு போவான் இதுதான் நீங்க ராமாயணம் செய்யற தொண்டு ராம ராமாயணத்தை வளர்க்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி பட்டி போட்டு போட்டீங்கன்னா ராமராயணத்தை கெடுக்கிறீங்கன்னு அர்த்தம் கேக்குறேன் என்ன பண்ணுவேன் ரெண்டும் ரெண்டு ஆப்ப ரெண்டும் கரண்ட் ஆப்பே ஆட்டுறது அப்படின்ட்டு போவான் நீங்க ராமாயணம் செஞ்ச தொண்டா கம்பெனி செஞ்ச தொண்டா மேலும் பத்து அவதாரத்தில் ஒரு அவதாரம் இல்ல பழுத்த வைணவர்னு சொல்லுவான் ராமராம ராமராம ராமராம் பகா பாவிகளா இன்னைக்கு உருப்படியே மாட்டிக்கலாம் போறோம் அப்படின்ட்டு போடுவான் ஆமா அதுக்கு வேணா இலக்கா ஆமா அதுல பத்து அவதாரத்துல ஒரு அவதாரம் அல்லவா இதெல்லாம் விளையாட்ட உங்க கிள்ளு கிடையாதெல்லாம் ஏன்னா எங்கேயாவது போடுறாங்க வைணவத்திலேயே போட மாட்டாங்களே நம்ம போடுறமே பேர் வைணவர் நல்ல படுத்த வைணவர்கள் போட மாட்டாங்களே இப்படி எல்லாம் இருக்கிற அமைப்பு அப்புறம் நான் சொல்லும் போது என்ன சொல்லணும் சும்மா இருப்பனா அதனால என்ன இலக்குவன் செய்தாருங்கிறாங்க செய்தாருங்கிறாரு அவர் செஞ்சது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நாலு பேர் இருக்கிறது ஒரு பந்தல் போட்டோம் இந்த பந்தல் போடுறது ஒரு அஞ்சு ரூபா கொடுத்தா வழியில போறவங்க கூட போட்டுருவோம் ஆனால் இங்கிருந்து யாரும் நுழைய முடியாத அசோகவனத்தில் இலங்கைக்கு நுழைந்து அங்கே யாரும் நுழைய முடியாத அந்த அசோகவனத்தில் நுழைந்து இப்படியே பார்த்து கண்டனம் கற்பிருக்க அணியை கண்களா என்று சொல்லி அவன் மீண்டும் என்னம்மா என்று சொன்ன உடனே இவர் போகலன்னா அந்த அம்மா என்ன பண்ணு கேட்டா ராமாயண பத்திரியம் திருச்சடை கூடவே இருந்த விபீஷணம் பொண்ணு இந்த நேரத்துல கொஞ்சம் தூங்கவே மாட்டா தூங்கிட்டலாம் எல்லாரும் தூங்கிட்டாங்க இந்த நேரம் தான் ஒரு கயிறு வச்சிருந்த அனுமன் மட்டும் போகல பிறந்திருப்பான் எனவே அந்த இறக்க நேர்ந்த தருணம் தான் அந்த நேரத்தில் அனுமன் ஓடி ராகவன் தூதன் யான் என்று சொல்லி கால ஒண்ணுதான் விழுந்து அந்த அம்மாட்ட பேசி மோதிரத்தை வாங்கிட்டு வர்றார் இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ராம்பிரான் எல்லா திசையிலிருந்து வந்தவங்க சீதையை காணான்ட்டாங்க அனுமனை பார்ப்போம் இல்லைன்னா அவரும் பாலிடால் ரெண்டு பேரும் வாங்கிட்டு காப்பிய தலைவியும் காப்பிய தலைவனுடைய உயிரை காப்பாற்றிய பெருமை எங்கள் அனுமனுக்கு உண்டு உங்க ஆள் தம்பி என்ன குடிசை போட்டான் அதை வழியில போற ஆள் கூட பத்து ரூபாய் கேட்டா போட்டுருவான் ஆனால் இந்த மாதிரி அசோவனத்திற்கு சென்றோ சீதையை கண்டோ கனையாடிய வாங்கியோ ரெண்டு காப்பிய தலைவர் தலைவியை காப்பாற்றிய பெருமை எங்கள் அனுமனுக்கே உண்டு அதுல அனுமன் தான் தீர்ப்பு பண்ணார் அவர் இதெல்லாம் என்ன தெரியுதல்ல தாய்மானார் அங்கிருந்து வந்தார் சிவ சிவ வெல்லாமல் எவரையும் வெருட்டி விட வகை தந்த வித்த என் முத்தி தருமோ பாவிகளா இந்த மாதிரி இது வந்து நல்ல இந்த மாதிரி உனக்கு மோட்சம் கிடைக்குமாடா அதெல்லாம் உண்மையை படிங்க அனுமனும் அருமையான போகும்போது இங்க வாப்பா அம்மா சொல்றா பின்னும் பகர்வாய் இலக்கணம் சரி வாப்பா அண்ணா எங்கே அண்ணாங்க கூட போறேன் அண்ணன் கூட போனேன் எப்படி போன தெரியுமில்ல மகனி இவன் பின் செல் யாரு ராமண்ணா எங்க போறாங்களோ அங்கேயும் நீ கூட இருக்கணும் யார் பேசுறது இன்னி உலகத்துல சக்களத்தின்னு சொல்றேன் அவ பேசுவது யார் சககலத்தி அதான் சக்களத்தின் ஆகி போச்சு சககளத்தி கோசலைக்கு என்ன உரிமை உண்டோ அதே சுமந்திரைக்கும் அதே கைகைக்கும் உண்டு அதான் சக கலத்தி அது என்ன பண்ணணுமா தமிழ் நல்லவா இக்க நாம போட்டு சக்கலத்தி இவன் வந்து எதை முழுங்கினா தமிழையும் முழுங்கணும் எல்லாத்தையும் முழுங்கினா தமிழையும் முழுங்கணும் அப்படி இருக்க சொல்லுகிறாள் பின்னும் பகர்வாள் இங்க வாப்பா நீ ராமண்ணா கூட போகணும் எப்படி போகணும் தம்பி என்னும் படி என்று அவர் அண்ணா நீ தம்பிங்கிற மாதிரி கூடாது இந்த நிமிஷத்திலிருந்து இன்னும் பதினாலு ஆண்டுகள் மீண்டும் இங்க வருகின்ற வரையிற்கும் யார் யாருன்னு தெரியும்னா தமிழனுக்கு வந்து தமிழ்ல சொன்ன வழங்காது அப்படியாக இருக்கணும் அடியாரினில் ஏவல் செய்தி அதனால நீ போது என்னன்னு சொன்னீங்கன்னா அவர் இப்படி பார்த்தாம என்னன்னா தண்ணி அது என்ன கேளுங்க நிறைவேண்டு சீதை அண்ணி பார்த்தாங்கன்னா என்ன நீ அடியேன்னு கேளுங்க நீ நான் தர்றேன் எந்த அடியாரா இருக்கணும்ப்பா அடியாரின் ஏவல் செய்தி இந்த பதினாலு ஆண்டு கழித்து அண்ணனும் அண்ணியுமா சுகமா வந்தாங்கன்னா நீயும் வரணும் ஒரு கால் இந்த பதினாலு ஆண்டுக்குள்ள ஏதாவது அண்ணனுக்கோ அன்னிக்கோ ஏதேனும் ஒரு உயிர் அது மாதிரி போக இருந்தது நாளைக்கு தினமரர்லயோ தினமணிலையோ ராமனும் சீதையும் ஆன பிறகு இலக்குவன் ஆனான் வரக்கூடாது முன்னம் முடியன்றனள் அண்ணனுக்கு அன்னைக்கு ஏதேனும் ஒரு இடையூறு வந்ததுன்னு சொன்னா நீ அவன் உன்னுடைய ஆன்மா இருந்து அவங்களுக்கு இடையூறு வந்ததாக வரலாற்றிலே வரக்கூடாது அப்படி ரெண்டு பேருக்கு இடையூறு வந்ததுன்னா நீ முன்னே இறந்தவன் எந்தன போயிட்டு வாப்பா என்று சொன்ன இதெல்லாம் பட்டிமன்றத்தால் வராது தனித்தனியா இலக்குவன் என்று பேசணும் அனுமன் என்று பேசணும் இல்ல கம்பர் காட்டும் இலக்குவன் கம்பர் காட்டும் அனுமன் கம்பர் காட்டும் இராமன் என்று பாருங்க அப்பதான் முன்னால இருந்து கடைசி வரைக்கும் அப்படி அலசி கொண்டாந்து நிறுத்தணும் அது கருத்தரங்கு நல்லது மீண்டு வாண்ட கொட்டாது வாண்டு மீண்ட கொட்டாது இலக்குவன் பேசுறேன் இலக்குவனையும் பேசுவான் அனுமன் பேசுறான் இலக்குவனையும் பேசுவான் விஷயம் அப்படிதான் இருக்கும் போங்க என்ன பண்றது அப்படிதான் பழகிட்டாங்க சரி அப்புறம் பாருங்க எனவே இந்த இந்த பாட்டு இந்த பாட்டுங்க உன்னை உகப்பன் குயிலே உந்துனை தோடி மாவன் பொன்னை அடித்த மேனி அம்மேனி புகழில் திகழும் அழகன் மன்னன் பரிமிசை வந்த வள்ளல் பரிமிசை வந்த வள்ளல் நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரியதன்னன் மதுரையெல்லாம் பிச்சையேற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளை என்றெல்லாம் சொல்லி வைத்தார் அதனால இங்க பாரி என்ன விட்டோம் பரிமி செய்வந்த வள்ளல் எங்க இருக்கிறார் பெருந்துரை மேய தென்னவன் சேரலன் சோழன் சீர்புயங்கன் வரக்குவாய் அருமையான பகுதி பெருமானை போய் இந்த மூவேந்தராக சொன்ன இடம் அநேகமா வேறு எங்கும் இல்லை இங்கதான் இருக்க மாட்டேன் ஆமா ஆமா சேர சோழர்லாம் கூட வந்தார் சொல்லப்படுது எங்க எங்க எங்க வந்தாங்க சுந்தரமுனு சுவாமி எங்க மதுரையில் மதுரைக்கு அவர் போகின்ற பொழுது அர்த்தஜாமத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அது இந்த இவர் போகிறார் இவர் போகின்ற பொழுது யாரு கூட போறா சேரமான் பெருமாள் போறார் சேரமான் பெருமாள் கூடவே போனார் இப்படி ஒரு பேரரசரோடு தலையாத்திரை செய்தது இவரும் அதே போல ஞான சம்பந்தர் பாண்டி மன்னன் கூட வர பல தலை யாத்திரை பண்ணியிருக்க இவர் சேரராச்சு சோழர் கூட வந்து அது மாதிரி தனியா இருந்த மாதிரி இல்லை ஏன்னா இவங்க காலத்துல சோழனு கொஞ்சம் கம்மி இறந்து பாண்டி நாட்டுல போய் மாப்பிள்ளை இறந்துருக்கலாம் யாரு சோழன் <laughs> அதனால கொஞ்சம் அந்த காலத்துல அவன் வந்ததா தெரியல இதெல்லாம் நம்ம வரலாற்று ஓரளவு பிரிவான இடமா இருக்கு அதனால் எனவே இவர் போன போது கூடவே சேரமான் வருகிறார் அங்க பாண்டிமன்னன் இருக்கிறார் மதுரையில அவருக்கு அது பெரும் மாப்பிள்ளையா வந்து சோழ பெருமான போயிருக்கிறார் எனவே சுந்தர ஆலவாய்க்கு போனதுனால சேர பெருமான் வர அந்த ரெண்டு பேரும் அடியவர் வருகிறார் என்று வர மூவேந்தரும் பின்னே இருக்க சுந்தர பெருமான் முன்னே இருந்து பாடிய இடம் மதுரை அப்போ அரசரெல்லாம் இப்ப வந்து இன்னமும் சமயம் கலந்தா ஜன்னி பிறந்திருதுங்கிறானே பாவிகள் பாவிகள் ஒரு சமயம் அந்த அடியாரோடு கூடவே சென்றிருக்கிறது தமிழ் மன்னருடைய ஆட்சி தமிழ் மன்னருடைய ஆட்சி அவன் ஆரியன நம்ம தமிழன்ல படிச்சிருக்கீங்களா எந்த நாள்ல கடவுள் பற்று இல்லாம தமிழன் இருந்ததாக சொல்றீங்க வெள்ள விடுங்க வெள்ள விடுங்க நாங்களும் வரலாறு படிச்சிருக்கோம் ஓகே எந்த நாள் சொல்லுவோம் உங்களுக்கு வேணா விருப்பம் இல்லைன்னா விட்டு தமிழன் இப்படி பாரம்பரியத்தில் இருந்தீங்கன்னா ஒண்ணு நீ படிக்கிற மக்குன்னு அர்த்தம் இல்ல படிச்சதை மறைக்கிறேன்னு அர்த்தம் ரெண்டில் ஒண்ணு எதை ஒத்துக்கிற படிக்கலையே மக்கா அல்லது மறைக்கிறாயா நாங்க படிக்கிறோம் தமிழ்ல அருமையா இல்ல இருந்தது அதனால இங்க பாருங்க பெருமானையே அப்படி சொல்லுகிறார் ரொம்ப அருமை யாரு பெருமானாரு அதாவது தென்னவன் சேரலன் சோழன் அநேகமா பன்னெண்டு திருமறையில இப்படி பெருமானி மூவேந்தரா சொல்லி வச்சிடம் இந்த ஒரு இடம் தான் ஆனா இதை குறிச்சு வச்சுங்க பின்னால பன்னெண்டு திருமறையும் முட்டோதல் பண்ணி முடிவு போடணும் திருவள்ளுவர் நல்லாற்றான் நாடி அருளாள்க நான் சொல்றேன் அருள் சிறந்ததுங்கிறது ஏத்துக்காதரா அவ்வளவு பெரியவர் அவ்வளவு பெரியவர் அருள்தான் மிகச்சிறப்பு என்பதை திருவள்ளுவர் சொன்னார் என்று ஏற்றுக்காத நல்லாற்றான் நாடி அருள் ஆள்க ஆனா பல்லாற்றால் தேரினும் தேர்ச்சி துணை அகுதி நம்முடைய ஆய்வுக்கும் இடம் கொடுத்து முடிவையும் கூறினார் திருவள்ளுவர் திருவள்ளுவர்களும் அதையாவது ஆயிரத்தி முன்னூத்தி படிக்கிறீங்களா படிக்கும்படியா முடியாது பாடத்திட்டம் வைக்கிறீங்களா பாவிகளா உங்க கதையும் கவிதையும் நாமே கொண்டாந்து அழைச்சிட்டீங்க உங்க கவிதையும் கதையும் படித்தல என்ன இருக்குது என்ன இருக்குது ஒண்ணும் அதனால சேரலன் பெருமானையே நோக்கி சொல்லும் போது சேரலன் சோ தென்னவன் சேரலன் சோழன் சீர்புயங்கன் வரக்குவாய் ரொம்ப அருமையான தொல்லாப்பித்துல போந்தை வேம்பே ஆரண வரும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் போந்தை வேம்பே ஆரண வரும் மாபெரும் தானையர் பூ இங்க வந்து மூன்று வேந்தர் சொன்னார் அவர் வந்து மூன்று பேரும் அணிந்த மாலையை சொன்னார் போந்தை பனிமாலை வேப்ப மாலை அப்புறம் ஆத்தி மாலை இந்த மூன்றும் அணிந்த மாபெரும் தானையர் மலைந்த பூவும் மூவேந்தரும் ரொம்ப அருமையா இருந்தாங்க பாழா போன ஒற்றுமையின்மை என்ற ஒன்றினால் தான் உருப்படாம போனோம் அன்னைக்கும் அப்படித்தான் போனோம் இன்னைக்கும் அப்படித்தான் போயிட்டு இருக்கான் பாராளத்து தேர்வுன்னு வைப்போம் பார்க்காம எழுதணும் அப்புறம் எழுதி என்ன பண்றது தேர்வனும் பையன் யாரு வந்தாங்கன்னு இவரெல்லாம் எழுதினவர் இந்த பையன் எழுதினவர் இவரெல்லாம் ஆசிரியர் தமிழாசிரியர் நம்ம இனத்துல ஓய்வு பெற்றுட்டாரு அதனால பாராம எழுதி அவர்களுக்கு மதிப்பெண் போட்டு பின்னால் எங்களால் தொடர முடியல ஏன்னா இந்த பன்னிரு திருமறை கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு சனிதானம் இந்த திருமறை எழுத்து பணி வந்தவன அதை எங்களை நடத்த முடியல போயிட்டுதான் <laughs> அப்படியே சென்று தேய்ந்திருடல் நின்று பயனின்மை இலக்கணம் அப்படியே சென்று சென்று தேயும் சரின்னு விட்டுறது இதெல்லாம் தமிழனுடைய சொத்துன்னு பேரு இது இலக்கணம் கிடைச்சதுல <laughs> வாழ்வியலே இப்படிதான் போச்சு வாழ்வியல அப்படிங்க அதுல படிச்சதுனால ராமன் நல்லா படிப்பார் இது மாதிரிலாம் இந்த திருநெல் எல்லாம் திருநெல்லாம் சுமந்தா திருநாள் வருது இல்லைங்களா யாராவது தீட்சையிட்டு கொடுத்தாங்கன்னா முடிஞ்சா வாங்க வர சுமந்தா திருநீக்கு வாங்குறது ரொம்ப சிறப்பு என்று சொல்லுவாங்க முன்னையே ஆயத்தமா இருந்தா அதெல்லாம் செய்யலாம் சிவ சிவ பாருங்க அதனால அதனால சிவராத்திரி என்று பெறுவது அதுவும் கொஞ்சம் ரெண்டாம் காலத்துல பெரும்பாலும் அன்னைக்கு நாலு காலம் நல்ல வழிபாடு செய்யணும் சிவபூஜை எடுத்துக்கிட்டவங்களாம் ஆறு மணி ஒண்ணு ராத்திரி பத்து மணி ஒண்ணு அப்புறம் ரெண்டு மணி ஒண்ணு சரியா கோவின பொங்கியில் கோவின கோழி நான்கு மணி ஆறு மணிக்குள்ள ஒண்ணு விடாமல் அதுல இந்த ரெண்டாம் காலம் காலைல இந்த ராத்திரி பத்து மணிக்கு ரெண்டாம் காலம் முடிஞ்ச உடனே குடும்பமான வரைக்கும் ஏன்னா வந்து போறவங்களுக்கு எதுவா இருக்கட்டும்னு முத காலம் வந்து தரிசனம் பண்ணியிருப்பாங்க ரெண்டாம் காலம் பண்ண குருமூர்த்தி பெற்றுட்டு ஐயா வடியடியோம் ஆட்கொண்டால் சொல்லாதோ என்று சொல்லிவிட்டு அவங்க ஊருக்கு போய் அங்கேயும் அவங்க அந்த மாதிரி இரவெல்லாம் கண்டுபிடிக்கலாம் பெரும்பாலும் அப்படித்தான் செய்வாங்க அது மாதிரி ஒரு நாள் வர சிவண்டாத்திரி வருது சிவ சிவ நல்ல அது மாதிரி பாருங்க இந்த பகுதி ஆமா சென்னவன் சேரலன் சோழன் தீர்ப்பு என்ற வா இங்கேனும் நீ கோயில் பிள்ளாயி பாருங்க வா இங்கே நீ இருக்கிற பிள்ளாயின் சிறையாரும் அடக்கிலேயே இங்கே வா அப்படின்னாருல அது போல இந்த குயில் எல்லாம் அப்படி பக்கத்துல இருந்தே பாடினார் அதுக்குள்ள இன்னொரு கோயில் அடுத்ததுல இருந்திருக்க நீ வாடா ராஜா நீ மட்டும் அங்க இருக்கிற என்ற அந்த குயிலையும் அழைச்சா அந்த குயிலே நீங்க பாப்பா இந்த அதையும் அழைத்து என்ன செய்தாராம் மாலோடு நான் முகம் தேடி ஓவியவர் உண்ணி நிற்ப எல்லாம் தேடி கீடி ஓவிய வரணும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓஞ்சு போச்சு சரி நின்றுட்டாங்க இந்த சிவராத்திரியே நீங்க வந்து கண்டபுராணத்துல தான் சொல்லப்படுது <laughs> இந்த ரெண்டு பேரும் போய் தேடி காண முடியாமையினாலே அல்லற்பட்டு இருக்க இருக்கும்போதுதான் அப்பொழுதுதான் ஏப்பா பெருமானை இப்படியா தேடுவது அப்படி போய் கண்டு முடியலன்னு சொல்லுவதா ரெண்டு பேரும் கண்டிங்களா உங்களுக்கு அந்த அந்த முனிப்பு நான் காண்பேன் நான் காண்பேன் முனிப்பு தான் இருந்தது அதெல்லாம் மாற்றிங்களா பெருமானை நீங்க நினைக்கணும் நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்ல அப்ப தக்கனுக்கு சொல்லி தக்கன் வேண்டிக் கொள்ள பிரமனும் திருமாலும் இரவு வழிபாடு செய்து பெருமாண்டத்தில் அருள் பெற்றதுதான் சிவராத்திரி என்றே சொல்லுவாங்க சிவராத்திரி என்னமே இப்போ ஒரு சிறு இது என்ன கேக்குறீங்க இப்ப நாளைக்கு மீண்டும் இலங்கை போகணும் ஆமா இப்ப இப்பதான் போயிட்டு வந்தோம் அது நம்ம சிவந்தாத்திரி இன்னைக்கு திருக்கேதீஸ்வரத்துல சிவபுராணம் சொல்லணுமா சிவ சிவ இப்பதான் வந்து எனக்கு தெளிவான பணிலாம் இருக்குன்னு இல்லையா வந்துருந்தாங்க சரி அப்படியானா மூன்றே நாள் இது சிவகாசி போயிட்டு வரோம் அது மாதிரி சென்னை போயிட்டு வர மாதிரி திங்கக்கிழமை வர்ற திங்கக்கிழமையில ஏறுவோம் வந்துருவோம் செவ்வாய்க்கிழமை சிவந்தாத்திரி செவ்வாய்கிழமை மறுநாள் திருக்கோணமலை அடுத்த நாள் வவுனியா வவுனியெல்லாம் முன்ன போனோம் அடுத்த சனிக்கிழமையும் டிக்கெட் திருச்சி கொண்டு வரணும் என்ன பண்றது போக்குவாய் என்னை புகுவிப்பாய் முந்தொழும் நாற்றத்தின் ஏரியாய் சேயாய் அணியானி இதுதான் சொல்லணும் திரும்பி வேற சிவராமன் தான் உண்மையா சிவபுராணம் சிவபுராணம் மட்டுமல்ல நம்ம புராணமும் அதுல இருக்கு நம்ம புராணத்தோடு சேர்த்து இருக்கு ஏன் அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி ஆனா அங்கங்க மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை இதுல அஞ்சு பேர் குஸ்தி ஆறு காசுல கல்யாணம் அதுல ஒரு வாங்க அடிக்கும் மலங்க புலனைந்தும் பஞ்சனையை செய்ய அதுல இந்த மனசு என்ன பண்ணுமா இதுல ஓடும் அதுல ஓடும் அதுல விலங்கு மனத்தால் இந்த உள்ள உள்ள குஸ்தி உடம்போ இந்த மாதிரி கட்டுப்படுத்தி கூரியர்ல வந்திருக்கிறது நம்ம நானே ஒரு கூரியர் ஏன்னா அருங்கைத்தால் கட்டி புறந்தோல் போர்த்து புழுவழுக்கு மூடி வந்திருக்கிறோம் பார்த்தல்ல அதுல என்ன வரும் பார்சல் வரும்போது குஸ்தி உள்ள வந்துகிட்டு இருக்குது வஞ்சனையை செய்ய இந்த மனசு என்ன பண்ணுதுன்னு கேட்டா இந்த அஞ்சும் பொறுக்க முடியாம சிவனின்னு உட்கார்ந்து கிடக்கு விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இயலாத சிறியேன் இந்த பகுதி நம்முடைய புராணம் சிவபுராணத்தில் உயிர் புராணமாக வந்த இடங்கள் எவை விளக்குக எங்க புத்தி எங்களை விட்டு போகாது எல்லாம் சிவபுராணம் சிவபுராணம் சொல்லுவாங்க சிவபுராணத்தில் உயிர்ப்புறமாக வந்த பகுதிகளை கூறி விளக்குக அவ்வாறு வருதற்குரிய இயல்பையும் விளக்குக சிவபுராணையும் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் மிக நாள் கேட்டீங்கன்னா உயிர் புராணம் வந்தது எங்கே சிவபுராணம் வந்ததுன்னு சொன்னி ஏன் அதை ஈயப்படுத்துறான்னு சொன்னா சிவபுராணையும் முடிஞ்சு போச்சு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் எங்க மார்க் மட்டும் பெற மாட்டாங்க செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து உள்ளார் முடிச்சு விடுவோம் புரியல அப்ப சிவபுராணம் படிச்சோம்னா இன்மையில் தேர்வு எழுதலாம் மேலத்துல முத்தி அம்மையும் பெறலாம் பாத்தீங்களா அப்படி இதெல்லாம் நம்ம நடத்தணும்னா தேர்வுன்னு வைக்கணுங்க வைக்கவும் வேணும் பார்க்காம எழுதணும் அப்பதான் இங்க வருமே தவிர சும்மா வெறும் வேறும் மந்திரத்துல மாங்க விடாது விடாது அதான் நாங்கெல்லாம் விரும்புறது நாங்கள் நேராக கூட ஒரு தடவை விண்ணப்பிச்சோம் கன்னியாமத்தை விட தேர்வு இருந்தால் நல்லது அரியனுடைய கருத்து கருத்து சொல்றதுக்கு என்ன வந்திருக்கு பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் அதானே விண்ணப்பம் சொல்லிடுறோம் அவ்வளவுதானே ஆனா நாம வச்சோம்னு அப்படிதான் தர்மியான இதில் வச்சாங்கன்னா தேர்வு தான் யோகியா நடத்துவோம் நடத்திட்டு ஒரு தேர்வுன்னு வச்சாதான் படிப்பாங்க இயற்கை தானே யாருக்குமே அதான் இயற்கை இல்லைன்னு படிக்க மாட்டேன் முருகா முருகா எனவே வா இங்கே வா இங்கே குயிர் பிள்ளாய் மாலோடு நான் முகன் தேடி ஓவிய ஓவி ஓவினா அதனுடைய அந்த முயற்சி விடுபட்டு போய் உண்ணி நிற்ப உன்னையே நினைக்க ஒன்றாளல் விண்பிழந்து ஓங்கி ஒன்றாளல் நல்ல அருமையா அண்ணாமலை அண்ணாமலையாராக இருந்து உயர்ந்தாராம் நல்ல ஒன்றாளல் விண்பிழந்து ஓங்கி மேவி அன்று அண்டம் கடந்து இன்னும் அண்டத்தையும் தாண்டி விரிசுடராய் நின்ற மெய்யன் அப்படியே நெருப்பொழிவாக நின்ற பெருமான் அப்படிப்பட்ட பெருமான் என்ன செய்தான் தாதி வரும் பறிப்பாகன் இப்படி நான் காண்பேன் என்று சொல்லுவதற்கு அரியனாகவும் இருந்தான் காண்பாரியார் கண்ணுதலாய் காட்டாக்காலே அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று இப்படி வருகின்ற அடிவர்களுக்கு நீ குதிரையில வருவர் பாருங்க இவங்கெல்லாம் போய் ரெண்டு பேரும் கண்டும் காண முடியாமல் இருந்த பொருள் ஆனா அடியேன் பொருட்டு எங்கதான் அந்த நரியில் கிடந்ததோ அதை குதிரையாக்கி நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரிய தன்னன் மதுரை எல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் புடிச்சா திருப்பெருந்துறையில பிடிச்ச குதிரை எங்க வந்தது மதுரை வரைக்கும் வந்து மதுரையில வந்து அரண்மனையில ஒரு ஒரு ஒரு நாலஞ்சு மணி நேரம் தீனியும் தின்னு ஆமா மதுரைக்கு வந்து குதிரைக்கு பாவம் தீனி இல்லாம விட்டுறத தீனியை வச்சு எள்ளு எல்லாம் தின்னு ராத்திரி மணி பன்னெண்டு மணி இருக்கும் பன்னெண்டு மணி ஆனவொடனே மீள என்ன ஆச்சு பழைய குதிரைய பழைய கந்தாய உடனே ஆச்சு ஆனா உடனே இது உருமை அது உருமை மதுரையே உருமை இவர் போய் அருமையா நம்ம குதிரை வாங்கி கட்டி விட்டாச்சு நமக்கு பெரிய பணி முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு இது நல்லா தூங்குது தூங்குனா இங்க ராத்திரி ரெண்டு மணிக்கு ஒரே இருக்கு பாண்டியனுக்கு தெரிஞ்சது தெரிஞ்ச உடனே இந்த நரிகளை பார்த்து ஒரு பக்கம் இதெல்லாம் விரட்டுறாங்க எடுத்த உடனே இந்த மாண்டு மிகு எங்கடான்னு அந்த நேரத்தில் நல்ல வேலையா இங்க வராம தூங்கிட்டு இருந்திருக்க அரண்மனைக்கு வந்திருந்தார் சிவசிவ சிவசிவ நம்ம யாரும் கோவம் இல்ல பணத்தையே எடுத்துட்டு போய் ரெண்டு மூணு தடவை வந்து அதுக்கு வாய்தா வேற வச்சு சரி வந்த வாய்தா வந்து குதிரை அருமையா குதிரை வந்துடுதுன்னு சொன்னா சரி கொஞ்ச நாள் ஆகி போச்சு மன்னிக்கலாம் மறப்போம் மன்னிப்போம் அப்படிம்பாரு இது ரெண்டும் இல்ல வந்தது இப்படி ஆனா என்ன ஆகிறது இதனால இந்த மாதிரி இருக்கிற இந்த மாதிரி ஒரு அகராதி இந்த வாழ்நிலை அமைப்பு முன்னையும் இல்ல பின்னையும் இல்ல அதனால இது காலையில அருமையா சிவ பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வழக்கமா ஒன்பது மணிக்கு மாதிரி மாண்புமிகு அமைச்சர் வந்தது அந்த உடனே எப்படி இருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டார் என்ன சிரிக்கிறீர் இல்ல குதிரை எல்லாம் நீ எந்த ஊர்ல இருந்து வருகிறீர் அப்பாண்டி வலோகம் ஆக்கு வித்த என் அப்பா தடையப்பன் அப்பா அப்பாவது தடையப்பன் ஆகுது அப்புறம் அங்க இருக்கவங்க பன்னெண்டு மணி அப்படியா சிவ சிவ சிவ சிவ இதெல்லாம் நடிக்கிறதுக்கெல்லாம் ஆளு இப்ப நானே எம் கேடி எம்கேடிஎம் அந்த மாதிரி கைபிஎஸ் மாதிரி இந்த காலத்துல போச்சு இப்ப அதுக்கு மேல இல்ல இதுலதான் நிக்குது இதெல்லாம் நாளைக்கு நடிக்கிறதுக்கு போகுது என்ன பண்றது எந்த துறையிலையும் இல்லாம போச்சு எங்க துறையிலையும் எல்லாம் கேட்டா தெரியும் இப்ப இவங்க எல்லாம் கேட்டா தெரியும் இல்லவா எங்க துறையிலையும் இப்ப எல்லாம் போச்சு போயே போட்டுது ஒவ்வொரு துறையும் அப்படிதான் இருக்கு என்ன பெரிய வளர்ச்சி வளர்ச்சிங்கிறோம் ஒரு ஒரு துறையிலையும் வளர்ச்சி இல்லை எல்லா துறையும் செத்தன போச்சு எங்க பேராசிரியர் காலம் எங்க பேராசிரியர் காலம் தான் இந்து இந்த மாதிரி கொஞ்சம் யோகியா படிச்சவங்க கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அது போல இந்த ஆசிரியர் துறை அது போல ஒவ்வொரு துறையிலையும் அது அந்த அமைப்பில் வருகின்ற பொழுது இதெல்லாம் பழைய எம்கேடி பழைய சிவாஜி எல்லாம் நடிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் அதையும் இப்ப கடைசி வரைக்கும் இருந்துட்டு போட்டு தீர்ந்து வச்சாரு அதனால மணிவாசரா போட்டா நடிக்கிறதுக்கு தகுதியானவர் இப்படிலாம் செய்யலாம் என்ன இப்படி எல்லாம் சொன்ன ஒண்ணு நேற்று இரவு அப்படின்னா அப்படியா திருவருள் திரு திருவிழாவுது கூப்பிட வர அப்படின்னு சொன்ன என்னையா இது மாதிரி ஒரு மாண்பு அமைச்சர் முன்னும் பின்னும் இருந்ததே இல்லையா ஐயா இருபதாம் நூற்றாண்டு கூட அப்படி இருப்பாரோ என்னமோ சைரியமாச்சு ஐயா சரிதா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளதல்ல அப்படின்னு சொல்லி சரியா நண்பகல் பொழுதுல அப்படியே நல்ல மணல்ல நிறுத்தி இப்படி எல்லாம் செய்தார் அவருக்கு என்ன தெரியும் எதுவும் தெரியாது நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகனி எனக்கு என்னப்பா தெரியும் உண்மையிலே தெரியாது இருக்கு இதெல்லாம் யாரு கண்டா ஆண்டவனுக்கு அல்லது இப்படியெல்லாம் பிறந்த அந்த வரலாறுனால ஏ குயிலே நீ என்ன செய்கிறாய் மேவி அண்டம் தாவி வரும் பறிப்பாகன் தால் தடையோன் வரக்குவாய் தால் தடைன்னு வரும்போது வருமே ஞாபகம் தால் தடையான் பணந்தால் திரு தடகை கரவி என்ன இங்கெல்லாம் ஐந்து ஆண்டு இருந்தவங்க அதனால ரெண்டாவது தாழ்த்தடையான் பணந்தால் அன்பால் இருந்தவங்க அப்ப இருந்ததுல சிறுநீர் திருநீர் பூசிட்டு கீழே அழிச்ச ஆளும் உண்டு ஓடிடுவோம் அப்படி இருந்தா செய்யும் திருவள்ளுவர் இலர் பலராகிய காரணம் என்னது நோட்பா சிலர் நோலாதவர் பலர் சிவ சிவ அப்படின்னு தாழ்த்தடையான் பணந்தால் திரு தாரகை சரமி அதே தால் சடையோன் அங்க தால் சடையான் ஞானசம்பந்தர் இங்க தால் சடையோன் வரக்குவாய் காருடை பொண்டிகள் மேனி கரிபொழில் வாழும் குயிலே காருடை பொண்டிகள் மேனி உன் வாய் நல்லா சிவப்பா இருக்குது ஆனா உடம்பெல்லாம் கருப்பா இருக்குது எனவே கருமையில் செம்மை அடாராடா அருமையா இருக்குது பாத்தீங்களா கருப்பு சிவப்பெல்லாம் சொல்லுவா பேர் அங்கிருந்து வந்தார் கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருள் சிவ இந்த கருப்பு சிவப்பு என்னன்னு கேட்டா வெகுளி கோபத்தை குறிக்கின்ற அடையாளங்கள் கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருள் சிவ சிவீங்களா எல்லாம் நம்ம இதுனா எல்லாம் தொல்லாப்பியெல்லாம் அதுக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் பண்ணப்படாதா எல்லா பெரியவங்களும் வருவாங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு என்னப்பா நடக்குதா திருவாசகம் ஆமா சுவாமி உங்க அருள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தொல்லாப்பியரும் வந்துட்டு போவார் அதனால காருடை பொந்திகள் மேனி கடிபொடில் வாழும் குயிலே சீருடை செங்கமலத்தில் திகழ் உருவாகிய செல்வன் அருமையாக அந்த செந்தாமரை போதனைய செந்தாமரை போதனைய செந்தாமரை காடு அணைய திருமேனி திருச்சேவத்துல அம்மாவோட செந்தாமரை காடு அணைய திருமேனி அப்படின்னாரு ஏன்னா பெருமானுடைய திருமேனியில தலை முதல் கால் வரை எல்லாம் சிவப்பானாரு அதனால ஒரு தாமரை இல்லைன்னு செந்தாமரை காடு அணைய திருமேனி அப்படின்னா ஒரே செந்தாமரையாக இருக்கிற மாதிரி எங்க பெருமான் திருமேனி இருக்குமா தலை முதல் கால் வரை இப்படி இந்த பெருமான் இருக்கானே சீருடை செங்கமலத்தில் திகழும் உருவாகிய செல்வன் பாரிடை பாதங்கள் காட்டி பாசம் மறுத்து இந்த உலகத்துல பாரிடைனா திருப்பெருந்துறைங்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற ஊர் அங்கே வந்து தன் திருவடியும் காட்டி பாசம் மறுத்து என்னுடைய பாசங்களை எல்லாம் நீக்கி எனையாண்ட ஆருடை அம்போனின் மேனி அதை ஒருங்கிருக்கிற பொன்போன்று இருக்கிற மேனி அமுதினை நீ வரக்குவாயி நீ வரும்படியா செய்யுமா அப்படின்னா நீ ஒரு பாட்டு போலாம்னா போலாம் கொந்தனவும் பொழில் சுக்கோ சோலை கொந்துன்னா கொத்துக்கள் கொத்துக்களுடைய அருமையான சோலை திருவள்ளுவர் இனரதி தோய்வன்ன இன்னாசியம் இனர் கொத்துக்கள் இனரடி தோய்வென்ன இன்னாசையினும் புனரின் பெகுலாமே நன்றி <laughs> அருமையான பொருள் அதெல்லாம் இணறு எரினா பரந்த நெருப்பு அது அப்படியே நெஞ்சில வச்சு பொசுக்குனா கூட கோவிக்காம இருக்கணும்னாரு சில பேர் கோபம் பண்ணுவேன் ஏங்க உன் நெஞ்சில வச்சா அப்படின்னா அதனால குரலை எப்படி பார்த்தினாரு இனரது தோய்வன்மை ஆசையினும் புனரின் முடியுமானால் வெகுளாமே என்று முடிஞ்ச பொறுத்துக்கோ இல்லைன்னா விட்டுரு அப்படின்னு இன்னொருத்தர் பார்த்தார் இனரில் தொய்வன்னா பரந்த நெருப்பல்ல இனர் எரி தோய்வன்ன இன்னாசையின் நல்ல பூங்கொத்து இருக்குது அதுல கொண்டு போய் அடியில வந்து சந்தன கட்டையை போட்டு பொசுக்கணும் கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த குளிர்ச்சி அந்த வெப்பத்தை தாங்கும் முடிஞ்சுன்னா அப்போ அந்த பூங்கொத்து நல்ல கொத்தா இருக்கிறது இந்த நெருப்பு புகைப்பட இது படம் என்ன அப்படியே சுருண்டு வரணும்